இந்த உலகத்தில் நாடோடியாக இரு உன்னுடைய வாழ்க்கையை நீ நாடோடியாக நீ இந்த உலகத்தை நீ அமைத்துக்கொள் அல்லது வழிபோக்கனாக நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் என்று நபிகள் நாயகன் சொல்லா அலி செல்லம் இந்த உபதேசத்தை அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா நுஹ்மாக்கு கூறினார்கள் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா நுஹ்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த வார்த்தைகள் கூறுவார்கள் என்ன இத அம் செய்த பல தன் தவறி சபா நீ மாலை அடைந்தால் காலை அடைவதற்காக நீ காத்து கொள்ளாதே காலை அடைவேன் என்னுடைய நேர் என்னுடைய வேலைகளை நான் காலையில் செய்து விடுவேன் என்று நீ காலை வரை நீ அதை காத்து கொள் காத்திருக்காதே ஒய்த அஸ்வஹ்த மசா அதே போல் காலை அடைந்தார் என்றால் மாலை வரை நான் இந்த வேலையை பிற்படுத்துவேன் என்று மாலை வரை நீ காத்து கொண்டிருக்காதே ஒஹுத்மின் செஹதிகல் மரதிக் பிறகு உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு நீ நல்ல அமல்களை செய்து கொள் ஒமின் ஹயாத்தி மௌத்திக் அதே போல் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் மௌத் வருவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஹயாத்தை இந்த வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அன்புக்குறுகு நபி சொல்லா அலி செல்லம் முதல் விஷயம் இங்கு நபி சொல்லா அலி செல்லம் சஹாபியுடைய இரண்டு தோல் மீது கையை வைத்து அவருக்கு உபதேசம் செய்தார்கள் ஆக இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் ஒருவரை நம்முடைய மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கோ அல்லது மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனுக்கோ அல்லது ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கோ அல்லது பெரியவர் சிறியவருக்கு உபதேசம் சொல்லும் பொழுது அவரை மிகவும் தன்னை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனத்துடன் கேட்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் அவரை அவருடைய கையை பிடித்து கொண்டு சொல்வதோ அவருடைய தோளில் கை வைத்து சொல்வதோ அவருடைய தலையில் தடவி சொல்வதோ இது நபி சொல்லா அலுவலாமுடைய ஒரு பழக்கமாக இருந்தது இதனால் சொல்லக்கூடிய விஷயம் கேட்கக்கூடியவன் மிகவும் கவனமாக கேட்பான் இது ஒரு ஆதாபாக இருக்கின்றது இது ஒரு பழக்கமாக இருக்கின்றது அதே இப்போ நபி சொல்லா சிங் கூறினார்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீ வழி போக்கான ஒரு நாடோடியாக கொள் இங்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஹரீப் ஹரீப் எதற்கு கூறுவார்கள் ஸ்ட்ரேஞ்சருக்கு ஸ்ட்ரேஞ்சருக்கு கூறுவார்கள் ஹரீப் என்ன அது நம்ம உருதுயிலும் கூறுவோம் ஹரீப் என்ன அர்த்தம் கரீப் என்றால் அவனுக்கு என்று எந்த ஒரு இடமும் இருக்காது தங்குவதற்கு என்று அவனுக்கு எந்த ஒரு இடமும் இருக்காது அல்லது அவன் தங்கக்கூடியவனும் அல்ல அவன் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவன் நாடோடியாக இன்னொரு ஊருக்கு வருகின்றான் அவனுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை இருப்பதற்கு அதே போல் அவன் தங்குவதற்கும் எண்ணம் கொள்ள மாட்டான் ஆக நீ இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கை இப்படி அமைத்துக்கொள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ எமக்கு நமக்கு ஆயுள்கள் கொடுக்கப்பட்டாலும் நமக்கு வயதுகள் எழுதப்பட்டாலும் நீண்ட வயதுகள் எழுதப்பட்டாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது இந்த நிலைமையில் நீ வாழ்ந்து கொள் ஏனென்றால் உன்னை நீ இந்த உலகத்தில் ஒரு நாடோடியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நீ கருதி கொண்டாய் என்றால் நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அதன் பின்னால் நீ செல்ல மாட்டாய் மறுமைக்காக நீ தயார் செய்வா செய்து கொள்வாய் என்று நபி சொல்லாசன் ஒரு எடுத்துக்காட்டு கூறினார்கள் இரண்டாவது ஓ ஆபெரி சபீல் இது முடியவில்லை என்றால் நீ வழிபோக்கனாக செல் வழிபோக்க வழிபோக்கன் யார் தெருவில் அது பயணம் செய்யக்கூடியவன் அல்லது வழியில் செல்லக்கூடியவன் அவன் அங்கே உட்கார்ந்து நின்று நிம்மதி எடுத்து அங்கு உறங்கி இப்படியெல்லாம் செய்ய மாட்டான் போகக்கூடியவன் கடக்கக்கூடியவன் பாதையை கடக்கக்கூடியவன் கடந்து கொண்டே இருப்பான் ஆக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து என்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்து கொண்டுதான் செல்லுவேன் என்ற அந்த எண்ணத்தில் கொள்ளாது நீ இந்த வாழ்க்கையை நீ எப்படி ஒரு வழிபோக்கன் அமைத்துக் கொள்கின்றன தன்னுடைய பாதையை தன்னுடைய நோக்கத்திற்கு தன்னுடைய லட்சியத்திற்கு பக்கம் தான் செல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவன் சென்று கொண்டே இருக்கின்றானோ அதே போல மனிதா உன்னுடைய கடைசி கட்டம் என்பது மறுமையாக இருக்கின்றது அந்த மறுமையை நீ பிடிப்பதற்காக அந்த மறுமையை எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக உன்னுடைய இந்த பயணத்தை தொடர்ச்சியாக வைத்துக்கொள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் இதற்கு அப்துல்லா இந்த இதுவரை இந்த பகுதி நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் அப்துல்லா பின் உமர் ரதியுல்லான் அவர்கள் என்ன செய்வார்கள் இன்னொருவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது இது கூறுவார்கள் இது அஸ்பாத்தா காலையில் அடையும் பொழுது நீ உனக்கு அல்லாஹு தாலா காலை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் எவ்வளவு முடியுமோ நல்ல அமல்களை செய்து அந்த காலையை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு வேலையும் மாலை வரை நீ தாமதப்படுத்தாதே ஏனென்றால் மாலை அடைவியா இல்லையா என்று உனக்கு தெரியாது அதே போல மாலை நீ அடைந்தாய் என்றால் காலை வரை உன்னுடைய வேலையும் உன்னுடைய ஒர்க்கையும் உன்னுடைய இந்த செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் நீ காலை வரட்டும் நான் செய்வேன் என்று தாமதப்படுத்தாதே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என்று நபிகள் நாயகம் இங்கு அப்துல்லா இப்னு உமர் ரதி அல்லா அறிவிக்கின்றார்கள் மூன்றாவது உபதேசம் செய்த செய்தது என்ன வஹூத் மின் சிஹாத்தி கலமரதி உன்னுடைய ஹயாத் உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டது இந்த ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் ம உனக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் ஏனென்றால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உற்சாகமாக இருப்பான் நல்ல அமல்களை செய்வதற்கு அவனுக்கு அவன் முன் வருவான் அதே அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டென்றால் நோயாளியாக ஆகிவிட்டான் என்றால் அந்த உற்சாகமோ செய்யக்கூடிய கடமையான அமல்களோ அவனால் செய்ய முடியாத நிலைமைகள் இருக்கும் ஆக நீ உன்னா உனக்கு எல்லாவற்றில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான் அதை நீ பயன்படுத்திக்கொள் ஷேக் உசைமின் ரஹிமல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒரு மனிதன் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல் அவன் நோய்வாய்ப்பட்டதுனால செய்ய முடியவில்லை என்றார் அல்லது ஏதோ ஒரு மிகவும் கடுமையான ஒரு காரணத்தினால் அவனால் அந்த அமல் செய்ய முடியா முடியாத நிலைமை வந்து விட்டார் என்றால் அல்லாஹ் அவன் செய்த செய்ததற்கான அமல் எழுதப்படுகின்றதோ அதே அமலை அவனுக்கு இங்கு எழுதப்படுகின்றது என்று ஹதீஸ்களுடைய பார்வையில் அங்கு ஷேக் உசேமி ரஹமல்லா அவர்கள் கூறுகின்றனர் ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்த நிலையில் அமல் செய்து கொள்கின்றோமோ நாம் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் காலையில் நாஸ்டை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறவன் திரும்பவும் வருவதில்லை சாப்பாடு செய்யுங்க வந்து சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடியவன் திரும்ப வருவதில்லை இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் அசம்பாவிதங்களும் ஆக்சிடெண்ட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஆக நமக்கு அல்லாஹால் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் உடல் நலத்தை கொடுத்திருக்கின்றான் ஆக எவ்வளோ முடியுமோ நல்ல அமல்களை செய்து மறுமைக்காக நம்ம இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒமின் ஹயாச்சி கலி மௌச்சிக் உனக்கு மௌச் வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கொள் ஏனென்றால் மௌத்து வந்துவிட்டது என்றால் அனைத்து அமல்களும் துண்டித்துவிடும் எல்லா அமல்களும் துண்டித்துவிடும் மூன்று அமல்களை தவிர என்று நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிருக்கின்றார்கள் ஆக மௌத்து வந்த பிறகு ரொப்பிர் ஜியோனி மனிதன் கூறுவான் மறுமையில் யாழ்லா என்னை திருப்பி அனுப்புவாயாக இந்த உலகத்தில் அல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரப் நான் விட்ட நல்ல அமல்களை செய்து கொண்டு வருகின்றேன் என்று ஆனால் அல்லாஹ் என்ன கூறுவான் கெல்லா நிச்சயமாக அவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது என்ன கெலிமத்தின் ஹுவா காயிலுஹா இது அவனுடைய வாய்ப்பேச்சாக தான் இருக்கும் அவனுக்கு அவன் கேட்ட விஷயம் கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் அங்கு நிராகரித்து விடுவான் ஆக அன்பு குருகளே சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் நாம் அல்லாஹத்தை நமக்கு இந்த ஹயாத்தை வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் மறுமைக்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமையில் யாரும் எதுவும் உதவி செய்ய முடியாது நாம் செய்த அமல்தான் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எவருடைய இந்த அமல் சரியாக இருக்குமோ அவனுடைய மறுமை சரியாக ஆகும் ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடியவருக்கும் இந்த உலகத்தில் நாம் இந்த உலக இன்மை இல்லாமல் எம்முடைய தேவை எவ்வளவு இருக்கின்றதோ அதை மட்டும் இதிலிருந்து பெற்றுக்கொண்டு மறுமைக்காக இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக ஷேகுல் இஸ்லாம் ரஹிம் அல்லா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு உபதேசமாக இருக்கும் ஷேகுல் இஸ்லாம் பிபின் ரஹிம் அல்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த செல்வத்தை நீங்கள் எப்படி ஆக்கி கொள்ளுங்கள் என்றால் கன்னஹோ ஹிமாருள் எற்கவும் ஒரு கழுதை இந்த செல்வம் என்பது பணம் என்பது செல்வாக்கு என்பது ஒரு கழுதை போகும் நீ அதன் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கின்றாய் இப்படி நீ அந்த செல்வத்தை ஆக்கிக்கொள் அவு கன்னஹு பைத்துல் ஹலா எப்பவை ஃபீஹி ஹாஜது அல்லது நம்முடைய இயற்கை தேவைக்காக செல்லக்கூடிய ஒரு பாத்ரூமாக இருக்கின்றது பைத்துல் ஹலாவாக இருக்கின்றது அதே மாதிரி நீ செல்வத்தை நீ பயன்படுத்து பைத்துல் கலாவுக்கு நாம் செல்லும் என்றால் நமக்கு எவ்வளவு அங்கு தேவை இருக்கின்றதோ நம்முடைய இயற்கையான தேவையை நாம் முடித்துவிட்டு உடனடியாக வெளியே நாம் வந்துவிடும் அதே போல நீ இந்த நீ தன்னுடைய தேவைக்கு மட்டும் நீ பயன்படுத்திக்கொள் இல்லை என்றால் என்ன கூறினார்கள் என்றால் மனித அதிகமான மக்கள் என்ன ஆக்கி கொண்டார்கள் இந்த செல்வத்தை போகும் அலை இதை இந்த செல்வம்தான் ஒரு குறிக்கோளாக ஆக்கி கொண்டு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இதனால் என்ன ஆகின்றது இந்த பணம் அவன் மீது சவாரியாக அவனை சவாரி ஆக்கி கொண்டது நாம் பணத்தின் மீது சவாரியாக வேண்டும் ஆனால் பணம் என்னாகிவிட்டது நம் மீது சவாரி செய்து கொண்டிருக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது என்று ஷேக் இஸ்லாம் செய்யும் ரஹிம் அல்லா கூறுகிறார் ஆக இந்த உலகத்தை இந்த மறுமைக்காக எவ்வளவு நாம் சரியாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தேவை கருப்பா தேவைக்கு அளவு மட்டும் நாம் இதை பயன்படுத்தி கொண்டு நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெறக்கூடியவர்களாக ஆகட்டும் ஆக்க ஆக ஆக வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக சுஹானக் அபி அபிஹம்திக்க அஷல் அல்லா இல்லா இல்லா தஸ்தபிருக்க வாத்தூபு இல்லை